ஜவஹர்லால் நேரு பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் அப்துல் கலாம் நல்லா நடுவர் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்ச நகைச்சுவை நடிகர்கள் பேரலாம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச நகைச்சுவை நடிகர்கள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நாகேஷ் இவர் J P Chandrababu T S Balaiah Vivek Vaigai புயல் வடிவேலு சந்தானா நிறைய பேர் இருக்காங்க நடுவர் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்ச சிந்தனை நடிகர்கள் எல்லாம் சொல்லுங்க சிந்தனை நடிகர்னு ஒரு நடிகரே கிடையாது ஐயா எல்லா நடிகருமே சிந்திக்கிறதுக்கு நகைச்சுவையாகவும் நடிச்சிருக்காங்க அதனால அப்படி ஒரு தனி நடிகர் யாருமே இல்லை நேயர்களை நடுவர் தீர்ப்பை கொடுத்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து நடுவர் அவர்களே அம்மா மருந்து ஊட்டுகிற போது கூட தேனிலே குளைத்துத்தான் மருந்தை ஊட்டுவாள் இன்றைக்கு என் குழந்தை அம்மா எனக்கு மருந்து கொடுமான்னு தானா மருந்த தூக்கிட்டு வருது மருந்து தயாரிப்பாளர் பூரா சுவையான மருந்தா இன்னைக்கு தயாரிச்சிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு எங்க அண்ணன் கண்ணாடி போட்ட முத்து நிலவன் அண்ணனுக்கு புரியல தேன் நிலவுன்னு ஒரு படம் எங்க அண்ணன் ஜனால் தங்கவேலு டூருக்கு போகணும்னு பிளான் பண்ணுவார் மனைவி மகளோட மகள் சொல்லுவா அப்பா அப்பா புழு குழு குழுன்னு இருக்குமாப்பா காஷ்மீருக்கு போகலாம்ப்பா காஷ்மீருக்கு போகலாம்ப்பா ஏமா காஷ்மீருக்கு போலாங்கிறிய காஷ்மீருமா காஷ்மீருமா மீராதான்னாரு இன்றைக்கும் அந்த சிந்தனையும் சிரிப்பும் இன்றைக்கு அழகாக இருக்கிறதா இல்லையா நடுவர் அவர்களே பாவம் நீங்க தீர்ப்ப சொல்லிட்டீங்க அது வேற விஷயம் என்னையா நீங்க தீர்ப்பை சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்கன்னு பட்டிமன்றத்தை இதோட முடிச்சிருவோம் போல இருக்க ஏற்கனவே முடிக்கப்படாத வழக்கு எப்போ முடியும்னு எல்லாம் காத்துக்கிட்டே கிடக்குறாங்க அஞ்சு ஜட்ஜு மாறி அறுபது வக்கீல் மாறி ஒரு வக்கீல் போயிட்டு திருப்பி வந்து யார் இப்போ வாதாடிக்கிட்டு இருக்கா எதுக்கு வாதாடுறாங்க தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு மக்களுக்கு நம்பிக்கையே இழந்து போயிருச்சு நான் சொல்றது நம்ம சாதாரண எல்லா கோர்ட்டுகளையும் நடக்கிறது தான் சொல்றேன் வேற தனியா ஸ்பெஷல் கோர்ட்டை எல்லாம் நான் பேசல எங்க இளைஞர்லாம் நல்லா இருக்கான் காலில் போட வேண்டிய சாக்ஸ் இந்த பொம்பளை பிள்ளைங்க கையில போட்டுக்கிட்டு தீவிரவாதி மாதிரி தலையில கட்டிக்கிட்டு எங்க இளைஞன் அழகா போறாங்க மெதுவா போறேன் ஏறி உட்காந்தோன்னு ஏரோப்ளான் மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போகுது நான் இன்றைக்கு மேடையில் சொல்றேன் நடுவர்களே உங்க பட்டிமன்றத்தில் சொல்லாம எங்க சொல்றது இந்த டிராபிக் போலீஸ்காரங்க எங்க பசங்களை தான் பிடிக்குதுங்க பொம்பளை பிள்ளைங்க என்ன ஸ்பீடா போனாலும் பிடிக்கவே மாட்டேன் நடுவர் எங்கேயோ மாட்டி இருக்காருன்னு அர்த்தம் இப்ப இந்த கருத்து இவ்வளவு வேதனையோட வருதுன்னா எங்கேயோ டிராபிக்ல மாட்டி பைன் கட்டியிருக்காரு இல்லாட்டி இவ்வளவு அனுபவபூர்வமா சொல்ல மாட்டாரு ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கல்யாண வீட்டில் சமையக்காரன் சமையல் சரியில்லைன்னா ஒரு நாள் சங்கடம் விவசாயி அறுவடை பண்றப்போ அறுவடை சரியில்லை முப்போகமும் விளையல அப்படின்னா அந்த வருஷம் பூரா சங்கடம் ஆனா காதலியோ மனைவியோ சரியில்லைன்னா வாழ்க்கை முழுவதும் சங்கடம்ங்கிறத எங்க கல் ஒரு கண்ணாடியில நகைச்சுவை பாடல் மூலமா சொல்லியிருப்பான் மம்மி சொன்ன பொண்ணை கட்டினா டார்ச்சர் இல்லடா நீ டாவடிச்ச பொண்ணை கட்டினா டவுசர் அவரும்டா இதை விட நகைச்சுவை அள்ளி தெளிப்பதிலே திரைப்படங்கள் அற்புதமான பணியை ஆற்றி இருக்கின்றன திரைப்படங்கள் சிந்திக்க வைப்பதற்கு அவசியம் இல்லை அது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இருந்தாலும் அங்கேயும் எம் தமிழன் அற்புதமாய் சிந்தனைகளை வைத்திருக்கிறான் அதனால்தான் மன்னராட்சி காலம் தொடங்கி இன்றைய காலம் வரைக்கும் நகைச்சுவை வெற்றி கொடி கட்டுகிறது என்று இந்த மாமன்றத்திலே அடக்கத்தோடு என் தீர்ப்பை வழங்கி நீங்க சொன்ன தீர்ப்பு தான் நீங்க நல்ல நடுவருங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவித்தமைக்கு என் நெஞ்சத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி நகைச்சுவையே தேவை என்ற தீர்ப்பை வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிரிப்பு தான் நல்ல கருத்துக்களை சொல்ல பெரிதும் தேவைன்னு விஜயகுமார்